திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் புள்ளமங்கை திரு ஆலந்துறை நாடு சோழ நாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் பாலுந்துரு திரளாயின பரமன் பிரமந்தான் போலும் திரளவர் வாழ்த்தரு பொல் சூழ் புள்ள மங்கை காலந்திர லரச்சாடிய கடவுள்ளிடங்கருத்தில் ஆலந்துரை தொழுபார்த்தமை அடையாவினை தானே மலையான் மகள் கணவன் மல்லி கடசூழ் தரு தன்மை புலையாயின களைவானிடம் பொழில் பொழில்சூழ் புலமங்கை கலையால் மல்லி மறையோரவர் கருதி தொழு தேத்த அலையார் பூண்டல் வரு காவிரி ஆலந்தூர் உரையதுவே கரையார் மீடருடையான் கமல் கொன்றை சடை மூடி மேல் பொறையார் தரு கங்கை பூனல் உடையான் புள்ளமங்கை சிறையார் தரு கழிவண்டரை பொழில் சூழ் திருவாலம் துறையானபன் கழல் தொழுமின் துதி செய்தே தனியார் மதி அரவின் நொடு வைத்தான் இடம் மொய்த்தெம் பணியாயபன் அடியார் தொழு தேத்தோம் புலமங்கை மணியார் தரு கனகம் அவை பகிர திரளோடும் அணியார் மணல் அணை காவிரி ஆலந்துரையதுவே மெய்த்தன்னுறும் வினை தீர்வகை தொழுமின் செழு மலரின் கொத்தின்னோடு சந்தாரகில் கொணர்காவிரி கரை மேல் பொத்தின் ஆந்தை பல்ல பாடும் புள்ளமங்கை அத்தன்னமை ஆழ்வானிடம் ஆலந்துரையதுவே மன்னானவன் உலகீர்கோரு மழையானவன் பிழையில் பொன்னானவன் முதலானவன் பொழில் சூழ் மங்கை என்னவன் இசையானவன் இளையாயிரின் சோதி அண்ணானவன் உரையோமிடம் ஆலந்துரையதுவே முடியார்த்தரு சடைமேல் முளை இளவெண்மதி சூடி பொடியாடிய திருமேனியர் பொழில் சூழ் புள்ள மங்கை கடியார் மல்லர் புனல் கொண்டு தன் கழலே தொழுதே தும் அடியார்த்தம கினியானிடோ ஆலந்துரையதுவே இலங்கை மனன் முடிதோளிர எழிலார் திரு விரலால் விலங்கல் இடை அடர்ந்தானிடம் வேதம் பயின்றேத்தே புலன்கள் தம்மை வென்றார் புக ழவர் வாழ் புள்ள மங்கை அலங்கல் மலி சடையானிடோ ஆலந்துரையதுவே செரியார்த்தரு வெள்ளை திரு நீற்றின் திரு முண்ட பொறியார் தரு புரிநூல் வரை மார்பன் புலமங்கை வெறியார் தரு கமலத்தையன் மாலும் தன்னை நாகடி அறியாக வகை நின்றானிட ஆலயம் ஆலந்துரையதுவே நிதியரியதாரமண் கையருடு மண்டை போதியவர் ஓதும் உரை கொள்ளார் புலமங்கை ஆதியவர் கோயில் திரு ஆலந்தூரை தொழுமின் சாதிமிகு வானோர் தொழுதன்மை பெறலமே பெறலாமே பொந்தின்னிடை தினூரிய பொருள் சூழ் புல மங்கை அந்த புனல் வருகாவிரி ஆலந்துரையானை கந்தம் மல்லி கமிழ்காழியோன் கலைஞான சம்பந்தன் சந்தம் மல்லி பாடல் சொல்லி ஆடத்தவமாமே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் அல்லியங்கோதை திருச்சிற்றம்பலம்